என்று சொல்லி கொரோனாவை பற்றியோ ஆள்கொல்லி நோய்களை பற்றியோ ஊரடங்கு சட்டத்தை பற்றியோ பேசாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி குரானை திரட்டி பார்த்தேன் ரமதானம் வந்து கொண்டிருக்கிறது குரானுக்குரிய மாதம் ரமதானின் குரானை பற்றி பேசலாம் பேசுவோம் ஷா அல்லா அதற்கு முன்னால் யோசித்தோம் சஹாபாக்களை பற்றி சஹாபாக்களிலும் சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளை பற்றி பேசுவோம் சஹாபி பெண்மணிகளிலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கல்வி செல்வத்தையும் ஈமானிய செல்வத்தையும் நடைமுறை வாழ்வுக்கான சில அடிப்படையான புத்திமதிகளையும் எங்களுக்கு விட்டு சென்றவர்கள் தான் அன்னை ஆயிஷா சித்தியப்பா அபியல்லாஹு தகாலான் அவர்களை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இணையதளங்களின் ஊடாக அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தங்கள் கிதாபுகளை தேடி பார்ப்போம் என்று சொல்லி இணையதளத்துக்குள்ளே வெப்சைட்களுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் பல நூறு ஆக்கங்கள் பல நூறு தலையங்கங்களில் பல நூறு கோணங்களில் இருந்து அன்னை ஆயுஷா சத்யகா தாலா அண்ணாவை பற்றி தொகுக்கப்பட்ட கிதாபுகள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்க அவைகளில் இருந்து ஒரு சில கிதாபுகளை புறக்கி எடுத்து முடியுமான அளவு வாசித்து தொகுத்து வாழ்க்கைக்கு தேவையான சில முடியங்களை கலைக்கலாம் என்று நினைக்கிறேன் அம்மா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பாடம் மிக பிரயோஜனமான ஒரு பாடமாக இருக்கும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம் விலை மதிக்க முடியாத அழகு ஜீனா விலை மதிக்க முடியாத ஒரு உடைமை சொத்து குரான் ஜீனா என்று சொல்லுகிறது ஹிபா என்று சொல்லுகிறது குழந்தைகளை பற்றி அப்படிப்பட்ட செல்வத்தை அம்மா எங்களுக்கு தந்திருக்கிறான் அதிலும் ஆண் குழந்தைகளை விடவும் பெண் குழந்தைகள் வித்தியாசமானவர்கள் அனைத்தும் வித்தியாசமானவர்கள் உணர்வு பூர்வமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் சுகானுடைய ஒரு வித்தியாசமான உணர்வுகள் நிறைந்த பாசம் நிறைந்த அரவணைப்பு நிறைந்த ஒரு உன்னதமான படைப்பாகத்தான் பெண்களை அம்மா படைத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் ஆண் குழந்தைகளில் கண்டுகொள்ளாத கண்டுகொள்ள முடியாத அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் ஒரு மூன்று நாலு வயது குழந்தைகளிலேயே அம்மா வைத்திருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள் என்பதை நாங்கள் படித்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக யதார்த்தமாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் அதுதான் யதார்த்தம் வளர்க்கப்படுவார்கள் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஒன்று எங்களுக்கு போதும் சூனத்துக்கு போவதற்கு ஒன்றோ பெற்றோரினூடாக சுரக்கம் போக வேண்டும் அல்லது குழந்தைகளூடாக சுரக்கம் போக வேண்டும் குழந்தைகளிலும் பெண் குழந்தைகளூடாக சுரக்கம் சொல்லுவது என்பது மிக லேசான விஷயம் சல்லமாக அழிவு செல்லம் நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள் யாராவது ஒருவர் ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து அழகாக பேர் வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு மருமகளாக நல்ல ஒரு மனைவியாக ஒருவருடைய கையில பாரம் கொடுத்து விட்டால் அவருக்கு சுவர்க்கம் நிச்சயமாகிவிட்டது என்ற கருத்தை சொல்லமாக அனைவசலம் மிக அளவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு மூடல் அழகான ஒரு உதாரண புருஷராகத்தான் அன்னை ஆயுஷா சுத்தியகா உயர்வாக தாளானாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் சல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே இளம் ஒரு பெண்மணி அதே சந்தர்ப்பத்தில் நீண்ட காலம் பிரசூர் உள்ளாகி சல்லல்லாவுடைய மபாத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சொல்லம்மாவும் அறிவு செல்லம் அவர்கள் விட்டு விட்டு போன அவர்களுடைய அனந்தர சொத்தான எளிமை நுபூவத்துடைய அறிவை உலகத்துக்கு பறைசாட்டுவதில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதில் அன்னை ஆயிஷா சத்யகாவியம்மாவும் தாரானா ஒரு உன்னதமான சேவை செய்திருக்கிறார்கள் அவருடைய சேவை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் சல்லம்மாவு அலைவு செல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனைவி என்று சொன்னால் பொருந்தும் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் வித்தியாசமான பிரத்யேகமான மற்ற மனைவிமார்களுக்கு அல்லது உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத இன்னொரு பாக்கியங்கள் அதில் தாய் சத்தியமாக பரவியல்லாஹு தாலானாவுக்கு கிடைத்திருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் வீடுகளிலே பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இவர்களை எப்படி வணக்குவது எப்படி இவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான கண்ணாடியாக ஒரு அழகான உதாரணமாக அன்னை ஆயுஷி அல்லா தலானாவுடைய வாழ்வை அல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் அவர்களை பல கோணங்களில் எங்களுக்கு பார்க்க முடியும் பல கோணங்களில் பார்க்க முடியும் அதற்கு முன்னால் ஒரு ஒரு விடயத்தை பார்க்கும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாடம் படித்துக் கொள்வது ஒரு மிக முக்கியமான விவாதத்து அதிலும் நபிமார்கள் நபிமார்களுடைய மனைவிமார்கள் ஏனென்றால் கல்வி என்று சொல்லும் பொழுது வகுப்பறைகளில் இருந்தோம் புத்தகங்களில் இருந்தோம் அல்லது லைப்ரரிகளில் இருந்தோம் படிக்கக்கூடிய பாடத்தை விடவும் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் நிச்சயமா அது வாழ்க்கையில் தான் ஆதிக்கம் செலுத்தும் அதனால்தான் சகாபாக்கள் மார்க்கத்தை வீணை படித்தது புத்தகங்களில் அல்ல மதரசாக்களிலும் படிக்க இல்லை லைப்ரரிகளுக்கு போய் அவர்கள் அங்க நேரத்த காலத்தை செலவழித்து படிக்கவும் இல்லை சகாபாக்கள் தீனை படித்துக் கொண்டது ஹசரத் ரசூல்லாஹி சல்லாவுடைய நாளாந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் தீனை படித்துக் கொண்டார்கள் நாளாந்த வாழ்க்கையை பார்த்தார்கள் எப்படி சல்லவாசனம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் சொல்லக்குள்ள சகாபாக்கள் சொன்னார்கள் நபிய சல்லம்பாபு அழைந்த செல்லம் எத்தவா இப்படித்தான் அதில் ரசூலுல்லாஹி சல்லல்லா செல்லம் அவர்கள் செய்ய நான் கண்டேன் நான் தொழுவது போல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒரு கண்ணாடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு போதும் அந்த கிதாபு அந்த லைப்ரரி அந்த நூலகம் உங்களுக்கு போதும் எனவே எங்களுக்கு முன்பார்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படித்து அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயம் அந்த அடிப்படையில் தான் குரான் எங்களை பார்த்து சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது குடும்பம் வேற அவர்கள் வேற இல்லை குழந்தைகள் வேற அவர் வேற இல்லை சகாபாக்கள் வேற அவர் வேற இல்லை என்றால் صلى الله عليه وسلم أن وعلى إلا محمد رسول الله والذين معه أشداء على الكفار سبحان الله نبي صلى الله عليه وسلم أورغل يفتح جلوك قولي القرآن صحاباكل يفتح جلوك எனவே சஹாபாக்களுடன் இணைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிப்போம் மனைவிமாருடன் இணைத்து நபிசல்லாஹோ அலைவசூலை பார்த்து படிப்போம் எனவே சல்லம்மாவுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மிகவும் அழகான ஓமானம் உதாரணம் இருக்கிறது என்று சொல்லி குரான் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது குரான் சொல்லுகிறது நபிமாருடைய வரலாறுகளை பற்றி சொல்லிவிட்டு மாக்கான ஹதீச யுஸ்தவா இவைகள் எதுவும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல சும்மா குழந்தைகளை தூக்கமாக்குவதற்கு சொல்லக்கூடிய கதைகளை போல கதை என்ன ஐஸ்கிரீம் காரண கதையை சொல்லுவோம் ஆம வந்த கதையை சொல்லுவோம் பிசாசி பேயுடைய கதையை சொல்லுவோம் அப்படிப்பட்ட கதைகள் அல்ல இவைகள் உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இதுல உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா நேர் வழி இருக்கு இவைகளை படித்தால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் இவைகளை படித்து நீங்கள் பாடம் படித்தால் உங்களுக்கு நேரான பாதை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் கிட்டும் என்று குரான் மிக தெளிவாக சொல்கிறது எனவே அந்த அந்த நினப்புடன் அந்த எண்ணத்துடன் அந்த ஆனந்தத்துடன் இவைகளை படிப்போம் நிச்சயமாக அல்லா எங்களுக்கு வழிகாட்டுறார் இன்னும் ஒன்று இருக்கிறது மூணாவது முக்கியமான விடயம் இருக்கிறது தமிழ்ல சொல்லுவார்கள் கல்வி என்று சொல்லி போரக்கல்வி என்று சொன்னால் அது நாங்கள் சொல்லுவோம் ஒன்றை போல போல என்று சொன்னால் அதை போல இது அதை போல இது இவரை போல நான் வாழுவேன் இந்த போல கல்வி என்று சொல்லும் பொழுது சின்ன குழந்தைகள் மூணு வயது நாலு வயது அஞ்சு வயதுடைய குழந்தைகள் பாடசாலைகளுக்கு போய் புத்தகத்தில் படிக்கிறது இல்லை வீடுகளில் இருந்து தாயிடத்தில் புத்தகத்தில் படிக்கிறது இல்லை தாய போல வாப்பவ போல இதுக்கு சொல்றது இமிட்டேஷன் அதாவது கல்வியில இருக்கக்கூடிய இமிட்டேஷன் அவ போல அது மாதிரி இது எனவே அழைத்து செல்லக்கூடிய வாழ்க்கையை போல அவருடைய அவர்கள் வாழ்ந்தது போல சகாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் உம்மகாத்து முமினின் வாழ்ந்து காட்டினார்கள் எனவே இது அழைத்து செல்லும் அவர்களுக்கும் அல்லா சுகான நேரடியாக சொல்லக்கூடிய கட்டளை நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட ஆயத்தில ஒரு தொடர்ச்சியில ஆயத்துடைய ஒரு பல ஆயத்தினுடைய தொடர்ச்சியில குரான ஒரே இடம் என்று நினைக்கிறேன் பதினெட்டு நபிமார்களுடைய திருநாமங்களை அல்லா தொடர்ச்சியாக சொல்லுகிறார் என்று சொல்லி அல்லா ஆரம்பிக்கிறான் அங்கிருந்து ஆரம்பிச்சு இஸ்ஹாக் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இஸ்லாம் என்று சொல்லி இஸ்மாயில் அலை இஸ்லாம் என்று சொல்லி இதில் அப்படி கீழே கீழே வராது ஈசா அலி இஸ்லாம் குஸ்லாம் அவர்கள் வரும் வரைக்கும் பதினெட்டு நபிமார்களுடைய திருநாமங்களை அம்மா அந்த இடத்துல மூலிக்கிறான் அந்த இடத்துல சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்த கொடுத்த அற்புதங்களை பற்றி மொழிசாக்களை பற்றி அத்தாட்சிகளை பற்றி அதற்கு பிறகு இஸ்மாயில் அலஹிஸ்லாம் யாகூப் அலஹிஸ்லாம் இஸ்ஹாக் அலஹிஸ்லாம் என்று அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து வந்து வந்து கடைசியாக அல்லா சுஹானுத்தாலா அவர்களை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நபியே நாயகமே மேல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட நடிமாறுகளுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்கள் வாழ்ந்தது போல ஒவ்வொரு நடிவிடத்தில் ஒவ்வொரு வகையான தன்மை அம்மா வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலி சலாத்துடைய சகிப்புத்தன்மை பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை அம்மாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் தகப்பனார் மறுபக்கம் சமூகம் சுகாங்க எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை இஸ்மாயில் அலிஸ்லாம் எப்படி வாக்கை நிறைவேற்றினார்கள் யூசுப் அலிஸ்லாம் எப்படி மன்னித்தார்கள் எப்படி நிர்வாகம் செய்தார்கள் இன்னமும் வாழ்க்கையில சபரும் வாழ்க்கையில தப்புவாகும் வாழ்க்கையில சபரும் ஒரு ஆளை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் இறையச்சமும் பொறுமையும் இறையச்சமும் பொறுமையும் எங்க கொண்டு போய் மனிதனை சேர்க்கும் என்பதற்கு அதற்கு யூசுப் அலஹி சலாத்து இஸ்லாமுடைய வாழ்க்கை உதாரணம் ஒவ்வொரு நபியுடைய ஐயூப் அலஹி சலாத்து வசலாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார் واذكر عبدنا ايوب اذ نادى ربه عني مسني الضر سبحان الله அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறாங்க எனக்கு ஒரு நோய் என்னை தொட்டு இருக்கிறது என்னை குணமாக்கி விடு பொறுமை காத்தார்கள் எப்படி பொறுமை செஞ்சார்கள் எப்படி பொறுமை செய்தார்கள் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு நபியினுடைய ஒவ்வொரு வகையான தன்மையை அல்லாஹ் எடுத்து உரைத்து விட்டு எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு சூருல்லாஹி செல்லம் அவர்களை பார்த்து நபியே நாயகமே உங்களுக்கு எங்களுடைய நபி எங்களுடைய வழக்கு அமீன் காலையிலும் மாலையிலும் வந்து போய் கொண்டிருக்கிறார் எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நவிமார்களுடைய பண்பாடு வாழ்க்கையை நீங்கள் பார்த்து பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று குரான் நேரடியாக சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலிவசல்லாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது என்றிருந்தால் நானும் நீங்களும் அதன் பக்கம் எவ்வளவு தேவையிருந்தவர்கள் எனவே முன்னோருடைய வாழ்க்கையை படிப்போம் இறைநேசருடைய வாழ்க்கையை படிப்போம் இறை பக்தர்களுடைய வாழ்க்கையை படிப்போம் சுகானமா அவைகள்ல இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான புத்திமதிகளை நல்லோருடைய இரவு எப்படி இருந்தது وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا إن المتقين في جنات وعيون آخذين ما آتاهم ربهم سبحان الله ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல மனிதர்களுடைய பண்பாடுகளை பற்றி குரான் சொல்லிக் கொண்டிருக்க அந்த அடிப்படையில் வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய உங்களுடைய வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்போ அன்பாக பாசமாக தொடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை தருவியா செய்வதற்கு வளர்ப்பதற்கு நிச்சயமாக சொல்லுவேன் அழகான ஒரு வார்த்தை ஆயிஷாவை ஒரு மகளாக பார்க்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு மகள் அதில் ரசூலுல்லாவுடைய வீட்டுக்குள்ளே வளர்ந்த இருந்த ஒரு மனைவி பாத்திமா அல்லாஹு தாலாங்காவுக்கு அதில் தாய்சப்த கரவி அல்லாஹு தாலானா சாட்சி வாப்பட மனைவி வாப்பட மனைவி தாய் அல்லாஹு தாலாங்கா அதை காட்டிலும் பாத்திமத்து ஜஹரா ரவி அல்லாஹு தாலாங்கா வயதுல மூத்தவங்க எங்க வீட்டுக்குள் நடக்கலாம் எங்களோட வீட்டுக்குள் அப்படி நடந்தாலே என்ன செய்வாங்கண்டா அது பிரச்சனையாகத்தான் போகும் சிக்கலாகத்தான் போகும் அதே நேரத்தில் அன்னை ஆசிரிய தமதி அல்லாஹாலான பெரிய ஒரு கொடையாளி தர்மம் செய்வார்கள் அவருடைய தர்மத்தை பற்றி மிச்சம் பாராட்டி பேசப்பட்டிருக்கிறது பெரிய தொழுகையாளி இவாதாத்தினர் செய்வதில் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள் துஹாவுடைய தொழுகை எட்டு காத்துக் கொள்வார்கள் துஹாவுடைய தொழுகை எட்டு காத்துக் கொள்வார்கள் ஒரு நல்ல ஒரு சகோதரியாக இருந்தால் நல்ல ஒரு சகோதரியாக இருந்தால் நல்ல ஒரு தாயாகவும் இருந்தால் நேரடியாக குழந்தைகளை பெற்றெடுக்காவிட்டாலும் பல குழந்தைகளுக்கு தாயாக இருந்து வளர்த்திருக்கிறார்கள் பல குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு சகோதரி இதே போன்ற அன்னையான சத்திய தலாங்காவை பல கோணத்தில் பார்க்க முடியும் பல கோணத்தில் பார்க்க முடியும் பெண்களை பொறுத்தவரையில் அழகை விரும்பக்கூடியவர்கள் அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய நகை தன்னுடைய உடம்பு தன்னுடைய முடி அழகு அழகு ஆயுஷத்து ஹரதியம்மாவுக்கான அழகை விரும்பினார்கள் சல்லல்லாஹு அழை செல்லம் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்க வேண்டும் இப்படியாக சொல்லப்படும் வீடுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வந்தால் கணவனுக்கு மனைவிக்கு மனையில் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் எப்படி பிரச்சனைகளை அணுக வேண்டும் சுகாரணமா அனைத்துக்குமே சுருக்கமாக சொல்ல போனால் எந்த கோணத்தில் நீங்கள் அதில் தலான்காவை பார்க்கிறீங்களோ அந்த கோணத்திற்கு உங்களுக்கு உதாரணம் இருக்கிறது வெக்கமா ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய வெக்கம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய வெட்கம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் நாலேஜ் அந்த பெண்ணுடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் சமூகத்தை உருவாக்குவதில் பெண்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும் பார்வையாளர்களாக மட்டும் இருக்க வேண்டும் சமகாலத்துடைய முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரையில் சமூகத்துடைய பார்வையாளர்கள் ஏதோ அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இல்ல பங்காளிகளாக மாற வேண்டும் சமூக உருவாக்கத்தில் பெண்கள் பங்காளிகள் அன்னை ஆயுஷல்லாஹு தலான்ஹா தாவா களத்திலும் இருந்திருக்கிறார்கள் போர் முனையிலும் இருந்திருக்கிறார்கள் அரசியலும் செய்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல அரசியல் களத்தில் சுபகான் தீர்ப்பு சொல்லுவார்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள் ஒரு முஃப்தியாக இருந்திருக்கிறார்கள் பத்துவா கொடுப்பார்கள் அன்னை ஆயுஷல்லாஹு தலான்ஹாவுக்கு சொல்லியே சகாபாக்களுக்கு மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அத்துணை துறைக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாகத்தான் அல்லாஹு அன்னை ஆயுஷா சத்யப்பா அல்லாஹு தாலாவை எனக்கு உங்களுக்கு மாற்றி வைத்திருக்கிறார் எனவே தொடர்ந்து படிப்போம் படித்துக் கொண்டே இருக்கலாம் முடிய போற விடியம் அல்ல படித்து முடிக்கிற விடியம் அல்ல ஏனென்று சொன்னால் ஆய்வுகள் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது சுபகானந்த ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த எனக்கும் உங்களுக்கும் ஏராளமான புத்திமதிகளை அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அந்த வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் எனவே படிப்போம் தொடர்ந்து படிப்போம் அல்லாஹ் படிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் முதலாவதாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் இன்று நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் அது அன்னை ஆயுஷ் அதிகாரியெல்லாம் மட்டுமல்ல என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வம் என்னுடைய மனைவியை பொறுத்தவரையிலோ தாயை பொறுத்தவரையிலோ நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்றால் அவர்கள் வாழ்ந்து முடித்து முடித்தவர்கள் அவர்களுக்கு கிட்ட வேண்டியது கிட்டிவிட்டது கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கிறது கடந்த காலத்தை பற்றி பேசாமல் நிகழ்காலத்தை பற்றி பேசுவோம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய பாக்கியம் உலகத்துல என்ன தெரியுமா வளர்ந்த பிறந்து அதாவது பிறந்து வளர்ந்த இடமும் நல்லதாக அமைந்து திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீடும் நல்லதாக அமைந்து விட்டால் அதைவிட சிறந்த ஒன்று ஒரு பெண்ணுக்கு உலகத்தில் இருக்க முடியாது பிறந்த இடமும் நல்ல இடம் நல்ல ஒரு வாப்பக்கு மகளாக பிறப்பதை விடவும் நல்ல ஒரு தாய்க்கு மகளாக பிறந்து விட்டேன் கருத்தை கேளுக்க நான் சொல்லக்கூடிய கருத்தை கேளுங்க நல்ல ஒரு வாப்பக்கு மகளாக இருப்பதை விடவும் நல்ல ஒரு தாய்க்கு மகளாக இருப்பது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் அல்லாஹ் சுகானத்தலா குரானை சுட்டி காட்டுகிறான் வாப்ப யாராகவும் இருக்கலாம் ஆனால் தாயை வைத்துத்தான் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் எழுதப்படுகிறது நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் குரானில் உபமானமாக உதாரணமாக சுட்டிக்காட்டுகிறார் சூரத்து தஹரீம் சூரத்து தஹரீம் என்று ஒரு சூறா இருக்கிறது குரானில் நடிசல்லாஹு அலிசுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்லி எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய ஒரு சூறா அது அந்த சூறாவை முடிக்கும் பொழுது அல்லாஹ் வித்தியாசமாக முடிக்கிறான் நோபு நபியினுடைய மனைவியை சொல்லி முடிக்கிறான் நோ அழகு சலாத்து எப்படிப்பட்ட நபி எப்படிப்பட்ட நபி அவர்களுக்கென்றே குரானில் ஒரு சூறா இருக்குது சூரத்து நூ என்று சொல்லி ஒரு அசுடைய அஞ்சு நபிமார்கள் ஒரு நபி உலகத்துல வந்த முதலாவது ரசூல்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதமலை சொல்லாத்துக்கு பிறகு ஆதமலை சொல்லாம் நபி இவர்கள் வசூல் என்ற பட்டியலில் முதல் ரசூலோடு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வசூல் ஆனால் அல்லா சுகான அவர்களை எனக்கு உண்டிருக்கும் கையாமத்து வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு உதாரணமாக வைத்து விட்டார் அவர்களுடைய மனைவிக்கு நேர்வழி கிடைக்கவில்லை அல்லாஹியை தாக்கி வைப்பார்கள் அவருடைய மனைவிக்கு அம்மா ஹிதாயத்தை நசீவாக்க இல்லை நேர் வழி கிடைக்க இல்லை கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த காலத்துல ஆனால் ஹிதாயத்து கிடைக்க இல்லை நூறு நபியினுடைய மகனுக்கும் ஹிதாயத்து கிடைக்க இல்லை வாப்பா ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தை எழுத மாட்டாரு தாய் தான் ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தை எழுதுவார்கள் என்பதற்கு உதாரணம் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் சுறாமணியர் وضرب الله مثلا முக்மீன்களுக்கு அம்மா ஓமானம் சொல்லுகிறான் இம்ராட்ட பிராவுன் பிராவுடைய மனைவி சுகானந்தா பிராவுடைய மனைவி யாரு எப்படிப்பட்ட பெண் பிராவுன் யார் உலகத்தில் ஷாத்தான் கூட சொல்ல இல்லை நான் தான் தெய்வம் நான் தான் ரப்பு உங்களை பராமரிக்க கூடியவர் என்று ஷாத்தான் கூட சொல்ல இல்லை ஆனா அவன் சொன்னான் நான் ரப்பு என்று சொன்னேன் ஆனா ரப்புக்கும் அகலா நான் தான் உங்களுடைய உயர்த்த கீர்த்தியான உயர்ந்தவன் நான் என்னுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நெஞ்ச முன்னுக்கு போட்டு சொன்னான் அவனுடைய மனைவிக்கு இதாழ்த்து கிடைத்தது அந்த பெண்ணுடைய மடியில ஒரு குழந்தை வளருது எங்களுக்கு தெரியும் எந்த குழந்தை என்று சொன்னேன் சலாத்துசான் ஒரு குழந்தை பச்சிலன் பாலகன் பிறந்து அண்டு தாய்க்கு அல்லா சொன்னால் பிள்ளைக்கு பாலை கொடு உனக்கு பால் கொடுக்க பயமாக இருந்தால் இந்த புள்ளைய தூக்கி தண்ணீர போட்டு பால் செய்யும் அந்த புள்ள நேரே பெய்து சாவுண்ட மனைவியிட மடிவு உட்காரு தெரிந்தவரிடம் அந்த புள்ள வளர்ந்தது அந்த பெண்ணுடைய மணியில தான் சுகான் அந்த புள்ள தந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்வது நபியாக முடித்துக் கொள்கிறது பெண்ணுடைய மடி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சக்தி வாய்ந்தது ரோட்டுல மாப்ப யாருன்னு தெரியாம குழந்தை யாரும் தகப்பன் தாய் யாருன்னு தெரியாம தண்ணியில மிளந்து வந்த ஒரு புள்ள அந்த புறாவுடைய புறாவுடைய மனைவியில மடியில வளருது புறாவு சொல்லுகிறான் நான் தான் ரப்புன்னு சொல்லி நீ அல்ல ரப்பு என்னையும் உன்னையும் பராமரிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்தது அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தது யாரு அந்த புறாவுடைய மனை அவர் உண்மையான பெண் இதை சொல்லிவிட்டு அம்மா சொல்றார் சில குழந்தைகளுக்கு பெற்றோர் மாப்ப இருக்காமலே இருக்கலாம் மாப்பை யார போல மரிய இம்ரான் இம்ரானுடைய மனை யாரு மரியம் அலைக்கு சொல்லாத்து தாய்மார்களே நீங்க லேசானாக்கள் நாட்கள் உங்களுக்கு உதாரணம் இருக்கு உங்கள் அல்லா நோக நபியுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான் சுறாவுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான் இம்ரானுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான் மூசாவுடைய தாய் என்றும் சொல்லுகிறான் மரியம் அலை சலாத்துடைய சகோதரி ஜக்கரியா அலிசத்துடைய மனைவி என்றும் சொல்லுகிறான் யஹியா அலிசாத்துடைய உமா இப்படியாக பல பெண்களை பற்றி சொல்லுகிறான் அதே நேரத்தில் மறந்து விடாதீர்கள் அபூலகமுடைய மனைவியும் சொல்லியிருக்கிறார் அந்த அபூலகமுடைய மனைவி தப்பத் எதா அபிலா அபூலகமுடைய மனைவியை பற்றி நல்லா சுத்தி காட்டிருக்கிறார் எனவே பெண்கள் சமூகத்துடைய பார்வையாளர்கள் அல்ல சமூகத்துடைய பங்காளிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை தனிமை சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லா சுகானத்தால் அதற்கு மர்கீசா இஸ்லாத்துக்கு மாப்பை இல்லை வாப்ப இல்லாம கிடைத்த ஒரு குழந்தையை அல்லா உபமானமாக ஆக்கி வைத்து அந்த குழந்தையை அல்லா நதியாக வசூலாக ஒரு அசூடிய நதியாக ஆக்கி இன்று வரைக்கும் அந்த குழந்தையை அந்த அந்த நதியை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தை அல்லா வாழ்த்திருக்கிறார் அந்த நபியினுடைய தாயாக நிறைய நிறைய வரையலாம் வாப்ப இல்லை வாப்பவ காண இல்லாம இல்ல வாப்ப இல்லை எங்களுடைய நபி சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை சூழ இருந்த பெண்கள் யாரு அவட வாப்பை இல்ல வாப்பா மூத்தாகிட்டாங்க பாப்பா இறையடி செய்து விட்டார்கள் சல்லல்லாஹுலம் பிறப்பதற்கு முன்னாடியே அப்பா எட்டு வயதுல மூத்தாகி விட்டார்கள் சல்லல்லாஹுடைய எட்டாவது வயதுல அப்துல் முத்தலை இறையடி செய்து விட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாவுடைய ஐம்பதாவது வருடத்தில் அபு தாலிப பார்த்தாகிவிட்டார் ஆனால் அவருக்கு நிதாயத்து கிடைக்க இல்லை அவருக்கு நேர்மலை கிடைக்கல ஆண்களுடைய பட்டியல் ஒரு பக்கம் வாப்பா புறக்க முந்திய மூத்து எட்டாவது வயதுல அப்ப மூத்து ஐம்பதாவது வயதுல சாச்சா நாற்பத்தி ரெண்டு வருஷம் கார்டியனாக இருந்த சாச்சா மூத்து அவருக்கு இதாய்த்து கிடைக்கல ஆனா எந்த வீட்டுக்குள்ள மூசாலை சலாம் வளர்ந்தார்களோ மூசாலை சலாம் எந்த வீட்டுக்குள்ள பிராவுடைய வீட்டுக்குள்ள வளர்ந்தார்களே அந்த பெண்ணுக்கு ஹிதாயத்து கிடைத்தது போல இந்த அபூத்தாலுடைய மனைவிக்கு அல்லா ஹிதாயத்தை கொடுத்துட்டான் அந்த பெண்ணுடைய பராமரிப்புல தான் இந்த சல்லுல்லாஹு வசலம் வளர்ந்தாங்க ஹரிமத்து சாலியாவுக்கு ஹிதாயத்து கிடைத்தது அந்த சுவைபா என்ற பெண்மணிக்கு ஹிதாயத்து கிடைத்தது சுவைபான்றது அபூலகமுடைய அபூலகமுடைய அடிமை பெண் சுகானந்த அபூலகமுடைய அடிமை வீட்டில் இருந்த ஒரு சேர்வண்டாக இருந்த ஒரு பெண்மணி தான் சுவைபா என்ற பெண்மணி அந்த பெண்ணுடைய செல்லவாசனம் பால் குடித்திருக்கிறாங்க இப்படியாக சொல்ல போனால் பெண்களுடைய உருவாக்கம் பெண்களுடைய தாய்மை பெண்கள் என்பவர்கள் உலகத்தில் உருவாக்கி காட்டியவைகள் ஏராளம் எனவே கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு தகப்பன் கிடைப்பதை விடவும் நல்ல ஒரு தாய் கிடைத்து விட்டால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாகத்தான் அப்படிப்பட்ட தாய்மார்களாக பெண்களாக எங்களுடைய பெண்களை அல்ல வைக்க வேண்டும் இதில் இன்னும் பேசலாம் இதில் இன்னும் மிக ஆழமாக கதைக்கலாம் பெண்கள் தாய்மை என்றால் என்ன சரி பேசுவோம் சொல்லலாம் அன்புக்குரியவர்களை சகோதரர்கள் உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு பாக்கியம் அந்த ரெண்டும் கிடைத்து விட்டால் நூறு அலா நூறு பாக்கியத்துக்கு மேல பாக்கியம் உண்டு பிறந்த வீடு நல்ல ஒரு வீடு மார்க்க பின்னணியுடைய சமநிலை பேணக்கூடிய அறிவு பின்புலம் கொண்ட ஒரு அந்தஸ்தான ரெஸ்பெக்ட் உள்ளான ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் வளர்ந்த பெண் அல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் வீடுகளுக்குள்ளே குழந்தைகள் வணக்கப்படுகிறார்கள் உண்டு என்ன கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்டு எங்களை வீட்டுக்குள்ள கூட வளர்க்கிறோம் நாங்க நாய் வளர்க்கிறோம் ஆனால் அதே வீட்டுக்கு கலப்பத்தானும் எளியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க முடிவு செய்யணும் எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்க்கிறோமா பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா பிள்ளையை வளர்க்கணும் என்றால் உம்மக்கு மாப்பக்கும் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் இரவையில எழும்பி நடுநிசீல எழும்பி குழந்தைகளுடைய அறைகளுக்கு போய் பிள்ளைகள் தூங்குகிறார்களா அல்லது ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்களா ஏனென்றால் முன்னைய நாட்களில் என்னுடைய உங்களுடைய சிறு பிராயத்தில் ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால் வீட்டை விட்டு வெளிக்கிழந்து வெளியே போய்த்தான் செய்ய வேண்டும் இப்ப அப்படியெல்லாம் இல்லை அவைகள் வீட்டுக்குள்ளேயே அறைக்குள்ளேயே தலையணைக்கு கீழேயே தலையணையினுடைய உரைகளுக்குள்ளேயே மறைந்திருக்கலாம் பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ன செய்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் யாருடன் கலைக்கிறார்கள் யாருடைய செக் பண்றாங்க பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் இன்று பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிக கவலையுடைய சொல்றேன் பிறந்து வளர்ந்த வீடு வளர்ந்த வீடு எந்த வீட்டுக்குள்ள என்னை வளர்த்தார்களோ அந்த வீட்டுக்குள்ள நான் வளர்ந்திருக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது பிறந்த இடமும் வளர்ந்த இடமும் நல்ல ஒரு இடம் இரண்டாவது புகுந்த இடமும் நல்ல ஒரு இடம் சுகாதாரம் இத ரெண்டுமே ஒரு பிள்ளைக்கு கிடைச்ச என்ன மன்னிச்சு சொல்றதுக்கு இந்த பூமிக்கு மேல வாழ்வதை விடவும் கீழே வாழ்வது நல்லது slbayan.com பிறந்த இடமும் நல்லதாக அமையல புகுந்த இடமும் நல்லதாக அமையல எப்படிக்கு வாழ்க்கை அதுக்கு நரகம் இதுக்கு நரகம் அல்லா மன்னிப்பாங்க அப்படிப்பட்ட கட்டங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க ஆக்காமல் இருப்பாங்க சில சந்தர்ப்பங்களில் பிறந்த இடம் வளர்ந்த இடம் மிச்ச நல்ல இடத்துல பிறந்தோம் நல்ல இடத்துல வளர்ந்தோம் பெற்றோர்களை திரை அழகாகத்தான் வளர்த்தார்கள் ஆனாலும் தலையெழுத்து மாட்டிக்கொண்டுட்டோம் ஒரு வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் எப்படியோ தலைவிதி தலை எழுத்துன்னு சொல்லுவோம் கட்டின பெறைய அடிச்சோடும் சொல்லுவோம் இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் அப்படி வாழக்கூடிய மாற்றிக்கொண்ட எத்தனையோ பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால்தான் கல்யாணம் பேசுவார்த்தை நடத்தும் பொழுதே எந்த வீட்டுக்கு என்னுடைய குழந்தைகளை கொடுக்கிறோம் எந்த வீட்டுக்கு எங்களுடைய குழந்தைகளை கொடுக்க போகிறோம் என்பதை தீனை மையமாக வைத்து முடிவு செய்யுங்கள் சனவாத உலகத்தை மையமாக வைத்தல்ல தீனை மையமாக வைத்து முடிவு செய்யுங்கள் யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்ல அருள் செய்வானாக யாரெல்லாம் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீனை வைத்து குழந்தைகளுடைய திருமணத்தை செய்து வைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோத்த வரலாறு கிடையாது அவர்களுடைய பாடங்களை தோல்வி முத்தமிட முடியாது அப்படி முத்தமிடும் என்றிருந்தால் குரான் பொய்யாக வேண்டி வரும் நவீனுடைய ஹதீஸ் பொய்யாக வேண்டி வரும் தீனுக்கு தீனை முதன்மைப்படுத்தியவர்கள் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அது நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கக்கூடிய பவர் எனக்கோ உங்களுக்கோ இல்லை அது அல்லாவுக்கு தான் இருக்கிறது அது அல்லாவுக்கு தான் இந்த குடும்பத்தில் எங்களுக்கு சம்பந்தம் எதற்காக வேண்டி ஏன் சம்பந்தம் வைத்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட தோல்விகளை விட்டு அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாப்பார் இது மிக முக்கியமான கருத்து சில சந்தர்ப்பங்களில் சில பெண்களுக்கு பாக்கியம் இருக்கும் ஏனோ பிறந்த வீடு வளர்ந்த வீடு அவ்வளவு தோதுவாக சரியாக அமைய இல்லை நல்ல பெற்றோர்கள் கிடைக்க இல்லை சடவாத பொருட்கள் சடவாத கொள்கையும் சடவாத கோட்பாடுகளும் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ள பறந்து வீட்டுக்குள்ள வளர்ந்தோம் ஆனால் அம்மாவுடைய நாட்டத்தில ஏற்பாட்டில ஒரு நல்ல குடும்பம் கிடைத்து விட்டது நல்ல ஒரு மாப்பிள்ள நல்ல ஒரு மாமி நல்ல ஒரு மாமா மசாமா அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் எங்களோட தலையத்தே மாறிவிடும் அல்லாஹ் ஆனந்தலா குறைஞ்ச பட்சம் எங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளையாவது ஆக்கி வைக்கட்டும் அடே அல்லாஹு தலானாவை பொறுத்தவரையில் அவர்களே அதை பற்றி சொல்லுகிறார்கள் எனக்கு கிடைத்த பாட்டு என் வாப்ப உண்மையாக என் நம்முடைய பதினோரு மனைவிமார்கள்ல அன்னை பெற்றோர்கள் சகோதரர்கள் அப்பா அப்பா வாப்பட வாப்பா உட்பட அனைவருமே முஸ்லிம்கள் சகாவாக்கள் அந்த பாக்கியம் அநேகமானாக்களுக்கு கிடைக்க இல்லை இப்படி எல்லாரும் முஸ்லீம் என்ற முஸ்லீம் என்ற சாமி என்ற ஒரு சந்தர்ப்பம் மற்ற மனைவிமாருக்கு கிடைக்கல அவர்களே சொல்கிறார்கள் நான் இந்த நபி சொல்லாவுடைய மார்க்கத்தை தீன நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என் உம்மா அப்பாட்டே எடுத்துக்கொண்டுட்டேன் முகமது சல்லாஹூ அலிவ செல்லம் அவர்கள் உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தை என் உம்ம வாப்பாட்டையே நான் எடுத்துக் கொண்டுட்டேன் இஸ்லாமின் இது அன்னை ஆயுஷா சித்திகாவை பற்றி அவருடைய பிந்தின காலம் அவர்களுடைய மகாத்திற்கு பிறகு பின்னால் வந்த உளமாக்கள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து தொகுத்த பாடல்கள் கவிகள் அவர்களே சொல்லுகிறார் என் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே எப்படிப்பட்ட குரானுடைய ஆழ்த்துகளை எல்லாம் நான் பாடமாக்கி இருந்தேன் நான் வீடு என்னுடைய வீட்டுக்குள்ள விளையாடி கொண்டே குரானுடைய ஆயத்துக்களை ஓதுவேன் சொல்றாங்க அன்னை ஆயிஷா அல்லாஹு அதற்கு அவர்களுக்கு தான் சின்ன விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்க சின்ன பிள்ளை என்ன விளையாடுது டாய்ஸ் ஒரு கார்ட்டூனை பார்க்குது ஏதோ ஒன்றை செய்யுது இப்படியாக சொல்றாங்க மாப்பிட விட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் குரானிலே இந்த ஆயத்தை இறங்கிச்சு பலிசாத்து மௌஹிதுஹும் வஸ்ஸாத்து அதுஹா வஅமர் சுப்ஹானல்லாஹ் இதை பத்தி பேசுவோம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள பிறந்தார்கள் இது ஹதரத் ரசூல்லா உடைய மனைவி அன்னை ஆயிஷாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் மற்ற மனைவிமார்களை படித்துக் கொள்ளுங்கள் ஹதியா ரவி அல்லாஹு தலாங்க ஹப்சா ரவி அல்லாஹு தலாங்க ஜெயனப் இப்படியாக அவருடைய பட்டியலை பற்றி இன்ஷா அல்லா தொடர்ந்து பேசுவோம் அதே போல சொல்றாங்க அன்னை ஆயுஷத்தியம்மாவு தாலான்ஹா இதையும் சொல்ல மறக்கவில்லை நான் புகுந்த வீடு யாத வீடு எந்த வீட்டுக்குள்ள புகுந்தேன் சுகானமா எந்த வீட்டுக்குள்ள அம்மா எனக்கு அடைக்கலம் தந்தான் என்னுடைய கடைசி வாழ்க்கை எந்த வீட்டுக்குள்ள நான் போய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் அதையும் அன்னை ஆயுஷத்திய கருதி அம்மாவு தாலான்ஹா மிக அழகாக சொல்றாங்க நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ள இருந்தேன் மன்ஸா யுஃபாஹிருனி என்னோட யாருக்கு பெருமடிக்கு எனக்கு பெருமை மன்ஸா யுஃபாஹிருனி வயுங்கிரு சொஹ்பத்தி என்னுடைய சொஹ்பத் எனக்கு ஹதரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில இருந்த அந்த உறவு ومحمد في حجره رباني سبحان الله அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி அவருடைய மனைவியாகத்தான் நான் இருந்தேன் என்ன வளர்த்தது அபு பக்கர் என்ன வளர்த்தது அதற்கு ரசூலுல்லா சல்லாஹு அல்லாஹ் அக்பர் நாங்க படிக்க போற பெண்மணி யார் தெரியுமா அதற்கு அபூபக்க சத்திய கருதி அல்லாஹு தாலானோ ஒன்பது வருடம் வளர்த்து விட்டு மீதமுள்ள ஒன்பது வருடத்தையும் கொடுத்தாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி சொல்லம் ஒன்பது வருடம் வளர்த்து விட்டு அன்னை ஆயிஷாவுடைய பதினெட்டு வயதில் இறையடி செய்து விட்டார்கள் அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேராலையும் வளர்க்கப்பட்ட அந்த பெண்மணி நாற்பது வருடம் இந்த உலகத்தில் முஸ்லீம் சமூகத்துக்கு கயாமத்து வரையும் வாழ இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் சமூகத்துக்கு தாய் குலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உபமானமான ஒரு பெண்ணாக அல்லாஹ் சுகானகுத்தாலா அன்னை ஆயுஷா சுத்தியக்கா உதய அல்லாஹு தாலானாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் அன்னை ஆய் சப்தி கவி அம்மா தலான்னா மிக அழகாக சொல்லுகிறார்கள் என்னை ஏனைய பெண்களை மற்ற மனைவிமார்களை விடவும் என்ன அம்மா பல விடயங்களில் உயர்த்தி வைத்து விட்டான் உயர்த்தி வைத்து விட்டான் அம்மாவுடைய அருள் அம்மா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அம்மா அதனை கொடுப்பாங்க பொறாமப்பட்டு வேறு இல்லை பல வித்தியாசமான பிரத்யேகமான சில விடயங்களை அம்மா எனக்கு தந்திருக்கிறார் சொல்றாங்க அன்னை ஆயுசத்து கருதி அல்லாஹ் தாலானா என்னுடைய திருமணத்திற்கு முன்னாலேயே لقد نزل جبريل بسورتي في راحته ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள் இதுதான் உங்களுடைய மனைவி حتى امر رسول الله صلى அதற்கு என்னை திருமணம் செய்து கொள்ளும் அடியாக பொண்ணாக என்ன கொண்டு வந்து இவர் தான் நம்முடைய மனைவி இவரோட மனைவி மட்டுமல்ல கயாமத்து வரைக்கும் வாழ இருக்கின்ற மீனான ஆண்கள் பெண்களுடைய தாயாக இந்த பெண் இருக்க போறா அவன் நீங்கத்தான் தகுதியா செய்ய வேண்டும் அவனோட மனைவியாகத்தான் இருப்பான் எனவே இதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே என்ன அதற்கு இஸ்லாம் இஸ்லாம் அவர்களின் ஊடாகமா எடுத்து காட்டினால் அதை பற்றி பேசுவோம் இரண்டாவது என்னை என்னை செய்தார்கள் லம் வாழ்ந்தது இல்லை நான் அவருக்கு மட்டும்தான் கடவுளாக இருந்திருக்கிறேன் மற்ற மனைவிமார்கள் அப்படி அல்ல அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் நான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைய சொல்லம் அவர்களுடைய மட்டும்தான் வாழ்ந்தேன் என்னை ஒரு கண்ணி பெண்ணாக இருக்கும்போது நபிசுரத்தில் முடித்துக் கொண்டார்கள் அதற்கு பிறகு நான் இன்னொருவருடன் வாழவில்லை அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முபாரக்கான உடம்பு தலை என்னுடைய மதியில்தான் இருந்தது என்னுடைய வீட்டுக்குள்ளதான் அவருடைய உயிர் பிரிந்தது அந்த நாள் என்னுடைய நாளாகத்தான் இருந்தது என்னுடைய நெஞ்சில அணைத்துக் கொண்டு சாய்ந்து கொண்டிருக்கிற அங்கத்தான் பேச்சு பல்யோமு யோமி அந்த நாள் ஏற்ற நாள் வல் ஜமானு ஜமானி அந்த காலம் ஏத்த காலம் வல் மக்கானு மக்கானி அந்த இடம் ஏற்ற இடம் ஏற்ற விட்டுள்ளது கடைசியாக அதற்கு சூருல்லா சொல்லவாவுடைய வாய்க்குள்ள போனது என்னுடைய கீ நான் மிஸ்வாக்கு எடுத்து மிஸ்வாக்க நனைத்து தண்ணீர போட்டு நிலைக்க இல்ல ஏந்த வாயில போட்டு தான் என்ற எச்சாலத்தான் நிலைத்து அந்த அந்த விசுவாக்கால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு விசுவாக்கு செய்தேன் அதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாய்ப்புள்ள கடைசியாக போன தண்ணீர் சுகானமாக என்று இப்படி எல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் கடைசியாக அது மட்டுமா என்னுடைய வீட்டுக்குள்ளதான் அவருடைய கபரும் இருக்கிறது என் வீட்டுக்குள்ளதான் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய கபரும் இருக்கிறது என்னுடைய வீட்டை கையாமத்து வரைக்கும் வழக்கமார்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் அந்த வீட்டுக்குள்ள சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமா மற்ற மனைமாடன் வகை இருக்கும் பொழுது வகை வந்துவிட்டால் அனைத்து பெண்களும் அந்த இடத்தை விட்டு நகன்று போய்விடுவார்கள் ஆனால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே அவருடைய தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தனிமை தனிமையான வாழ்வில் இருக்கும் பொழுது வகை வந்திருக்கிறது படுக்கையில் அவருடைய இருக்கும் பொழுதும் வகை வந்திருக்கிறது அந்த நேரத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நான் இவருள் ஹலீஃபா பிந்துல் ஹலீஃபத்தி பிந்து ஹலீஃபத்திகி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவசல்லம் அவருடைய மகாத்துக்கு பிறகு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஹிலாபத்தை யார் பொருட்படுத்தார்களோ அந்த ஹலீஃபாவுடைய மகள் அந்த சித்தியக்குடைய மகள் என் மீது சுகாரமா சுகாரமா என் மீது பொறாமை கொண்டவர்கள் இட்டு கட்டினார்கள் படுதூறு சொன்னார்கள் அது என் மீது மட்டுமல்ல எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை விதி செய்திருக்கிறார்கள் அதற்கு யூசுஃபையும் விட்டு வைக்கவில்லை அதற்கு மரியமையும் விட்டு வைக்கவில்லை அவர்கள் மீது பணி சுமத்தினார்கள் அவர்களை எல்லாம் விட்டு கட்டினார்கள் அதற்கு யூசுப் ஜினா செய்து விட்டார் என்று சொன்னார்கள் அதற்கு மரியமனை சலாஸ்லவளை பார்த்து விபச்சாரி என்று சொன்னார்கள் அவர்களை எல்லாம் சொன்னது போல என்னையும் சொன்னார்கள் ஆனாலும் ஹதரத் யூசுப் அலேஹி சலாத்து சுலாம் அவர்கள் சுத்தமாகி குற்றம் செய்யவில்லை என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் தொட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை பேச வைத்து விட்டார் அதற்கு மரியம் அலேஹி சலாத்து வசலாம் ஒரு பத்திரித்தனமான பெண் என்று சொல்லுவதற்கு அந்த பெண்ணுடைய குழந்தையை அதில் ஈசாவை அம்மா பயன்படுத்தினான் நான் சுத்தமானவன் நான் தவறு செய்யவில்லை நான் ஒரு பத்திரித்தனமான ஒரு பெண் நான் நல்ல ஒரு பெண் என்று என்னை பற்றி சொல்லுவதற்கு அல்லாஹ் சர்தாரி ஆலம் தாவில் மதீனாவை கூட பாவிக்கவில்லை அவனாகவே சொல்லிவிட்டான் அவனாகவே சொல்லிவிட்டான் உலாய்க்க முபாரூன் நீங்க சொல்லக்கூடிய விடயங்களை விட்டும் அவர்கள் சுத்தமானவர்கள் என்று சொல்லுவதற்கு யூசுப் அலை சலாத்துக்கு ஒரு தொட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பேச வைத்து யூசுபை அம்மா சுத்தப்படுத்தினான் மரியம் அலை சலாத்து வசலாம் அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு அவருடைய குழந்தையை அம்மா பேச வைத்து சுத்தப்படுத்தினான் என்னை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் யாரையும் பேச வைக்கவில்லை அவனாகவே பேசிவிட்டான் அவனாகவே சொல்லிவிட்டான் என் சார்பாக என் சார்பாக அல்லாகவே பேசிவிட்டான் என்னை அவனாகவே சுத்தப்படுத்தி விட்டான் சுபகானல்லா அப்படிப்பட்ட அருள் நிறைந்த ஒரு பெண்ணை பற்றித்தான் நாங்கள் படிக்கப் போகின்றோம் நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரு மேலோட்டமாக சொன்னேன் ஆழமாக படிப்போம் வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் அல்லாவிடத்தில் தொழுது விட்டு கேட்போம் யா அல்லா நல்ல மக்களுடைய வரலாறுகளை படிக்கிறேன் இவைகள் ஒரு தகவலா ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் இதை வைத்து வாழ்வதற்கு எனக்கு துணை புரிவாயாக தௌபேச செய்வாயாக என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்போம் கேட்போம் அல்லாஹ் சுகானா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக ஜசாக்கும் உல்லாஹு கயர் உங்களை மீண்டும் நாளை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து உங்களுடைய துவாவை வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து